இருக்கும்போது உலக என்னோட அம்மாயி ஐம்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க என்னை இன்னமும் குழந்தை என்றே பார்க்கிறேன் அரசாங்கம் சொல்லும் பதினாலு வயசு வரைக்கும் குழந்தை சமூகம் நமக்கு அதுதான் எதிர்பார்க்கும் பதினாலு வயசு வரைக்கும் தான் குழந்தைன்னு சொல்லுது நாங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் கேட்கணும் மாணவர் சேர்க்கை ஏற்றம் நடந்து தெருவுடையாளுக்கு போராட்டம் நடந்து தெரியுமா பதினாறு வயது வரைக்கும் தான் குழந்தைகள் ஒரு மக்கள் போராடிட்டார் குழந்தைங்க இரண்டாவது தேதி அன்னைக்கு மதுரையில் ஆயிரம் குழந்தைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டு வயது வரைக்கும் குழந்தைகள் என்று சட்டம் போடும் இப்ப வேசாரம் அது என்ன சார் பதினாறு வயசுக்கு பதினெட்டு வயசு சரிங்களா இன்விசிபிள் பீப்புள் என்று அரசாங்கம் நிர்ணயம் நான் ஒரு மனிதன் எதிரே உட்கார்ந்திருக்க ஒரு மனிதன் நான் ஆசிரியர் கிழவன் இளைஞர் இவர் குழந்தை அரசாங்கம் ஒன்று சொல்லுகிறது நாம் எல்லாம் பிஎஸ்ல படிச்சிருப்போம் இடமை பருவம் நல்லா படிச்சிருப்போம் இடப்பட்ட ஒரு பருவத்தை திருப்பி வச்சுதான் இன்விசிபிள் பீப்புள் என்று ஒரு யார் அந்த பார்வையில் புறப்படாத மனிதன் யார் பதினாலு வயசுக்கு பதினெட்டு வயசு இடப்பட்ட பகுதி தான் பாத்துட்டீங்களா அதுக்குள்ள மனுஷனே இல்லைன்னு சட்டம் ஏற்றாரு குழந்தையும் இல்லை மனுஷனும் என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு சகவை தராது உங்களுக்கு பதினாறு வயசு வரைக்கும் குழந்தை வேலைக்கு வருது அப்படித்தான் இல்லை அப்படித்தான் பதினாறு வயசு வேலை வேலைக்கான ஆனா பதினாறு வயசுல ஒரு சித்தார் பையன் தன் சித்தார் வேலைக்குள்ள ஒரு பையன் மங்கடி கொடுக்குறாங்க கல்லடி கொடுக்குறாங்க பத்தொன்பது வயசுல ஒருத்த கல்லடி கொடுக்குறான்னு வைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரு விபத்துல செத்து போயிடலாங்க நல்லா விபத்துல செத்து போயிடலாம் பத்தொன்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு சுத்தாது பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சுத்தாளு செத்து போனா பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சுத்தாது இருக்காங்க அவங்களுக்கு எந்த காம்பன்சேஷன் கிடைக்காது எந்த உரிமையும் அவர் கோர்ட் வந்து வாங்க முடியாது ஏன்னா தொழிலாளர் நல்ல சட்டத்தின் கீழ் அவன் வரமாட்டான் பதினெட்டு வயசாகும் பதினாறு வயசுக்கு இருப்பார் வேலை வரலாமா அவன் குழந்தை இல்லைன்னா வேலை செய்வானாமா அதை தொழிலாளி அப்ப சமூகம் நம்மை பார்த்து கேட்கிறது பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை வரலன்னா இவரை கஷ்டப்படுறீங்களே சாமி இவரெல்லாம் குழந்தை அப்படின்னு அறிவிக்கே கேள்வி நீங்க போராடி இருக்க வேண்டாமா என்று ஒரு கேள்வி நம்மை பார்த்து பேசுவது நியாயம் நாம இதெல்லாம் நம்ம பார்க்கறது நண்பர்களே ஒரு விஷயத்தோடு நான் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் வேளாண்மை கல்யாணி என்று ஒரு மனிதன் கேள்வி எல்லாருக்கும் ரொம்ப நல்ல ஒரு தாய்தமிழ் பள்ளியை பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறார் தாய்தமிழ் பள்ளியை வச்சு நடத்தி நாங்கள் பார்க்குறேன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இடத்துல வந்து நான் முதல்வர் நினைக்கிறேன் பயிற்சி நான் ஒரு நாள் எனக்கு இளைஞர்களுக்கு கிடையாது ஆனா இந்த கூட்டத்துக்கு வருகிற பொழுது சகோதரிகள் விளக்கெல்லாம் கொடுத்து வைத்து ஒரு இறைநம்பிக்கையோடு ஒரு கூட்டத்தை தோன்றுகிறார்கள் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை இவ்வளவுதான் ஆளுநர் இருக்கா இல்லையாங்கிறதுல பிரச்சனை இல்லை பிரச்சனை என்னன்னா இறைவன் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதும் அந்த நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் தான் ஒரு பிரச்சனை இப்ப நமக்கு ஒரு சிக்கல் இருக்கு பேராசிரியர் கல்யாணி அப்பதான் நம்பிக்கை கனடாவுக்கு போறாங்க ஒரு முறை கனடாவில் போய் இறங்குற உடனே டீ கடையில இருந்து தெருவுல பழம் விற்கிறவன் இருந்து பெரிய பெரிய ஃபேக்டரியில வந்து எல்லாமே வேலையில் இருக்கிறாங்க எல்லாரும் வேலையில் இருக்கிறாங்க இதுல எல்லாரும் வேலையில் இருக்கிறோம்னா விசாரிச்சு பார்த்தா தெரியுது அது இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய தொடங்கப்பள்ளி ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல தொடங்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் வச்சாங்க ஏதோ ஒரு கோரிக்கைகளுக்காக தெருவில் எழுதி போராடி இருக்கிறாங்க அவர்களுக்கு ஆதரவாக ஃபேக்டரி ஓனர் வெளியே வரா ஃபேக்டரியில வேலை பார்க்குற தொழிலாளி வெளியே வரா பஸ் ஓட்டுறவன் வெளியே வரான் கண்டக்டர் வெளியே வரான் கார் டாக்ஸி ஓட்டுறவன் வெளியே வரான் ஆட்டோக்காரன் வெளியே வரான் கூட பல விற்கிற பொங்கலை எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் தான் வந்து போறாங்க ஆனா இங்க நாம தெருவில் அப்படி போறாங்கன்னா நியாயமான கோரிக்கைக்காக போறோம் எனக்கு ஒன்னு இருபத்தி அஞ்சு நம்ம கேட்கிறோம் அது நியாயம் இல்லையா நியாயம் இல்லை இப்ப நாம நியாயம் இப்ப நாம என்ன பண்றோம்னா நூறு பேர் உட்காந்துருக்காங்க என் பேரே தெரியாது பாதி பேர் தெரியாது அட்டண்டன்ஸ் எடுத்துனா முடிச்சு போச்சு மூணு பேருக்கு அட்டண்டன்ஸ் ஸ்கூலுக்குள்ள போய் எடுத்து பண்ணிட்டு எங்க ஸ்கூலுக்கு முன்னாடி எப்படி அட்டண்டன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப ரொம்ப கேட்பான் ஏன்னா ராமசாமி ரோஹித் எக்ஸாம் கொடுங்க இப்போ பூபதினா எக்ஸாம் சொல்றேன் அதானே சார் நான் பூபதியா சோபா கேட்பாங்க நீங்க பாருங்க நம்ம பேசுறோம் ஒன்று இருபத்தி அஞ்சு குறிப்பா குழந்தைகளுக்கு நல்லா பாடம் நடத்துவோம் உட்காந்து பாடம் நடத்துவோம் புரிந்த மாதிரி பாடம் நடத்துவோம் சந்தேகங்கள் கேட்டு பாடம் நடத்துவோம் கேட்டோம் நியாயமான கோரிக்கை தான் நமக்கான கோரிக்கை இல்லை குழந்தைகளுக்கான கோரிக்கை குழந்தைகளுக்கான கோரிக்கைங்கிற பொழுது அது பெற்றோர்களுக்கான கோரிக்கை ஏன் பெற்றோர் நம்ம கூட வந்து நாம போராடுங்க பொழுது நம்ம ஏன் பெற்றோர்கள் குழந்தைகள் பொதுமக்கள் வியாபாரிகள் ஆட்டாவுக்கு சொல்ற ஏன் வரல என்ற ஒரு கேள்வி அப்ப ஏதோ பார்க்கும் நாம் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டனா நாம் வர முடியாது சமூகத்தில் இருந்து பைய பைய அந்நியப்பட்டு கொண்டு சொல்லிட்டாங்க விலகி போயிடுச்சு நம்மளை பார்த்த காரணம் எரிச்சலா நம்மளை பார்த்தா அளவிக்கிற பொம்பளுக்கு எரிச்சலா இருக்கு அந்த எரிச்சலா இருக்கிறாங்கிற விஷயத்தை உணர்ந்ததும் ஏன் எரிச்சலோடு இருக்கிறார்கள் என்று பரிசீலிப்பதும் அதை களைய முயற்சி செய்வதும் தான் இந்த சமூகம் நம்மளிருந்து எதிர்பார்க்கும் கோரிக்கைகளாக பார்க்கிறேன் இல்லாட்டி நாம் இல்லாமல் நண்பர்களே நாளைக்கு முன்னாடி நீங்க சின்ன விஷயத்துல சொல்லலாம் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இப்ப அப்ப எல்லாம் இருக்கிற அநேகமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பொறுத்த யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறதா இருக்கீங்க இல்லையா ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வேலை பார்த்த யாராச்சும் இருக்கீங்களா சார் இல்ல நம்பிக்கா யாருங்க ஆயிரத்தி பாருங்க ஐயா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் மிக வலுவான ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டை இதுவரைக்கும் ஆசிரியர் தங்கள் மிக வலுவாக நடத்திய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போராட்டம் முடியவே இல்லை வலுத்துட்டே போகுது வலுத்துட்டே போகுது வலுத்துட்டே போகுது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் இருக்காங்கல்ல விவசாய கூலி தொழிலாளிகள் ஆசிரியர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல போராட்டம் நடந்துருக்கிறார் வேலைக்கு போவாங்க நல்லா பார்த்து விவசாயிகள் அல்ல விவசாய வேலை செய்யறவன் தலை அறுக்கிறவன் நாட்டு நடுற பொம்பளா இருக்குல்ல அந்த பொம்பளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல நமக்காக வெளியிட்டு மொத்தம் தஞ்சாவூர் நாங்கள் தலை எடுக்கிற நாட்டு கொடுக்கிற மருந்து தடுக்கிற இத்தனை ஊழியர்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக நாளை முதல் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறோம் தமிழ்நாட்டில் வரலாறு இருக்கிறார் அதுக்கு பிற்பாடு தான் அரசாங்கம் நிறைஞ்சு விவசாயிகள் நமக்காக திரும்ப வந்ததுக்கு பிற்பாடு தான் அரசாங்கம் நிறைஞ்சு போய் அது வரைக்கும் தேர்தலே பேச்சுவார்த்தைக்கே கூப்பிட மாட்டேன்னு சொல்ற கூப்பிட்டு பேச்சுவார்த்தை வரணும் பேச்சுவார்த்தை வரைக்கும் பேச்சுவார்த்தை தீர்ந்து தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல நம்ம பேச பண்ணாங்கல்ல அவங்க கூடிய அத்தனை நான் ஊதியத்தையும் ஆசிரிய சங்கங்கள் ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது எல்லா சம்பளம் ஆகியாது ஒரு நாள் கூட ஆகியாது ஒரு நாள் கூட ஆப்பு இருக்கு எல்லாமே வாங்கிடும் ஆனா விவசாயத்துக்கு சொல்லிதான் ஒரு நாள் சரி பண்ணா மாட்டீங்களா அவங்களுக்கு ஊதியம் விளக்கப்பட்ட நிலையிலே ஊதியத்தை இழந்து நமக்காக போறாங்க நாம தான் ஒரு அந்த ஒரு நாள் சைக்கு சம்மந்தம் ஆகிட்டார் நமக்காக இந்த வரைக்கும் சம்பளம் வராமல் நம்மளுக்கு ஏன்னா விவசாய பொருட்கள் இல்லாமல் போராட வருகிற பொழுது நீங்க சொல்றீங்க அறுக்கிறதுக்கு மிஷின் இல்லை அறுக்கிறதுக்கு மிஷின் வந்தப்ப நீங்க வேலையை பாருங்களா அப்படின்னு விவசாயம் சொல்லிக்காட்டா தெருவில் போராடும் வாதியாக இருந்தேன்னா நமக்கு எல்லாத்தையும் பேசாம இப்ப அரசாங்கம் சொல்லுது நாற்பது பேர் இருக்குது ஒன்பது மணிக்கு பதினொன்றுவா நாற்பது இதுல எட்டு ரூபாய்க்கு காசு ஏழாம் தேதியும் எட்டாம் தேதி அந்த தேர்வு நடக்க போதும் தெரியும் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதி தேர்வு நடத்த பிறகு சொல்லிட்டாங்க ஆங்கில தாக்களையும் மதிப்பீடு செய்து பத்தாம் தேதி அன்னைக்கு எட்வான்ஸ் ரெட்வான்ஸ் முடிச்சு தந்தா தேதி எட்டாம் தேதி அன்னைக்கு அந்த சாயந்தரம் பத்து இருக்கு ஒன்பதாம் தேதி நான் ஆயிரம் பேர் சுற்றி நான் கொடுக்கணுங்கிறது வரலாறு கொஞ்சம் எழுதி ஒரு ஆயிரம் பேப்பர் ஒரு பேப்பர்ல ஒரு பையன் சராசரியா பத்து பக்கம் எழுதிட்டாரு வைங்களேன் பத்தாயிரம் பக்கம் ஆகுங்களா நான் படிச்சுட்டு இருக்கிறேன் படிச்சுட்டு இருக்கிறேன் பத்தாயிரம் பத்தி புரட்டணும்ல புரட்டுற மாதிரி போடணும்ல ஒரு இரவு போதுங்களா என்ன செய்வே செய்யாது முன்னுங்குது அரசாங்கம் கையை கட்டிட்டு நிக்கிறோம் இப்ப கெட்டவன் தான் பாக்குறான் அதனாலே அசாது ஏன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப நம்ம என்ன பண்ணுறதுன்னா கல்வி நமக்கு ஒரு பிரச்சனை வரப்ப நம்ம என்ன சமூகம் சமூகத்தின் மீது நாம் அக்கறை கொண்டிருந்தால் மட்டுமே சமூகம் ஆசிரியர் அக்கறை கொண்டிருக்கும் என்கிற உண்மையை நாம் புரிஞ்சுக்கிறோம் நீ இன்னொரு பெரிய பிரச்சனை நான் யாரும் குறையாலாம் சொல்லல ரெண்டாயிரத்தி மூணுல சரிங்க மிகப்பெரிய சரி எஸ்மா எஸ்மாலாம் அப்பதான் வந்துச்சு இருக்கிற பையன் பதிமூணு பேர் மட்டும் வச்சிருக்கிறோம் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்ப பேப்பர் வச்சிருக்கோம் பேப்பர் பதிமூணு பேர் மட்டும் தமிழ்நாட்டில் பேப்பர் இருக்கிற பையன் இருக்கிறோம் அப்போ ஒரு பிரச்சனை அந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் வேலைலாம் எடுத்து ஆசிரியர்களை திறக்கிறதுக்காக போகிறோம் பெற்றோர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க அவங்க எங்கிட்ட கேட்ட கேள்வி ஒரே கேள்வி தான் கேட்டால் அவங்க பிள்ளைகளை எங்கே சார் படிக்கிறாங்க கேள்வி கேட்டாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறதுனா எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ ஆன்லைன் மெட்ரிகுலேஷன் உங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுலாம் நடக்குதா சார் அடுத்த கேள்வி நடக்குது அங்கெல்லாம் வாத்தியார்கள் போராடலாம் சார் போறாங்க அப்போ ஓ பிள்ளைங்களுக்கு வாத்தியார் போகலாம் பாடம் நடத்துலாம் அது மாதிரி பண்ணி கொடுத்துனா நீ சேர்த்துங்க ஏன் பிள்ளைக்கு நீங்க வந்து பாடம் நடத்துமாங்க என்னையா யோசிச்சு கேட்டு தாத்தா எங்க பிள்ளைங்க நாங்கள் எதிர்கொள்றோம் அப்போ நான் சொன்னேன் என் பையனை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் நான் பேசலாமா என் பையனுக்கு ஒரு பொது படிக்க கொடுக்குறேன் நான் படிக்க வைக்கிறேன் இப்போ நான் பேசலாமா நீ பேசிட்டாங்க அப்படின்னு அப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னா நாம வேலை பார்க்கிற பள்ளிக்கூடங்கள்ல இப்ப நாம பிரச்சனை பேசணும் பெரிய பிரச்சனை இல்லையே தப்பே கிடையாது என் பிள்ளைய யூனியன் ஸ்கூல்ல படிக்காது பிஏ இங்கிலீஷ்ல யூனிவர்சிட்டி ஃபோர்த் ரேங்க் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்ஏ யூனிவர்சிட்டி ஆங்கிலேய university fourth rank all India ரேடியோல மாடல் ப்ரொனன்சியேஷன்ல ஒன்பதாவது இடத்துல இருந்த தமிழ்நாட்டில் என் பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கிற கேரளத்தோட கேவலத்தை கேவலமா சொல்றேன் கேவலத்தா குழந்தை கூட ரெகுலேஷன் சொல்ல படித்தப்ப நான் தேடி போய் எங்க கிராமத்துல இருக்கிற நீங்க வேலை பார்க்குற ஒரு யூனியன் ஸ்கூல்ல தான் சேர்த்து விட்டேன் நான் சொல்லி ஸ்கூல்ல படிச்சுட்டு அப்படியே எல்லாருமே சொன்னாங்க வீணாக்கிறடா ரொம்ப இழக்கிற பெருசா இருக்க முன்னாடி பாப்பாங்க என் பையன் படிச்சுட்டு டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் போறான் இன்ஜினியரிங் போறான் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு விஷயம் தெரியல நம்மளை பத்தி என் பையன் சொன்னான் இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நான் பார்த்த வருஷம் ஒரு ஃபேவர் எப்பவுமே இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண் பெற்றா பார்த்தீங்களா கணக்குல டுவெல்த்ல இருநூறுக்கு இருநூறு மார்க் டுவெல்த்ல வாங்குறது ஆயிரம் பேர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபெயில் ஆகணும் அந்த வருஷம் அப்பதான் அண்ணா யூனிவர்சிட்டி நாலு மார்க்ல அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொன்னாரு அஞ்சாறு மாசம் வரைக்கும் என்னடா நடந்தாங்க அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட் மாதிரி அஞ்சாறு கிளாஸ் வரைக்கும் படிக்கிற டீச்சரை கூட ரூல்ஸ் பண்ணுங்க நடத்தலாம் போதும் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற வாத்தியார் இருந்தா பாடத்தை சொல்லி அவங்களுக்கு பாடவே தெரியாது இருநூறு மார்க் எடுத்தது எப்படா எடுத்த ஆயிரத்தி இருநூறு பேர் செய்யலாம் என்னடா கணக்கு நடத்தினாங்க என்னடா அரிசுவேட் நடத்தினாங்க அந்த யூனிவர்சிட்டி வாத்தியார் நம்மளை பார்த்து கேட்டாங்க அதுல ஏன் பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் பார்த்தாங்க ஏகன் ஸ்கூல்ல படித்தாங்க படுத்து பார்த்தா உட்கார்ந்து பையன் பையன் பையன் பேசிட்டு என்ன இரநூறு லட்சம் தான் ஃபெயில் ஆயிடுங்க இனி எப்படி நான் பார்த்தேன் பார்த்தேன் எங்க சார் லெவன்த் பார்த்தா உங்களுக்கு நடத்தினாங்க லெவன்த் என்ன விஷயம்னா அப்ப என் பையன் சொல்றான் எஸ்ஆர்எஸ் ஸ்கூல்ல என்னடா நீங்க தாண்டா பாடம் நடத்துறீங்க ஏன் படிச்சு அனுபவம் நீ தான்ப்பா பாடம் நல்லா நடத்துற கவர்மெண்ட் ஸ்கூல் வாக்கியா தான்ப்பா பாடம் எல்லாம் நடத்துறேன் நான் பாஸ் பண்றேன்னு சொல்றேன் ஒரு பையன் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சு போன பையனுக்கு நம்ம மேல நம்பிக்கை ஆனா இன்னொரு விஷயங்க இது அங்க வந்து குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜ் கேட்கலாம் ரெஃபரபிள் தான் நாலு பேர் மட்டும் தான் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் பாஸ் பண்ணாங்க அந்த நாலு பேர் தமிழ் அந்த நாலு பேர் தமிழ் அவங்க நம்பிக்கைக்கு நம்மளோட அரசாங்கம் நம்ம மக்கள் பார்த்து கேட்கிறாங்க நாங்க கொடுக்குற வழிபடத்துல அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்கி பாருங்க தெரியல நாங்க உங்களை நம்பி எங்க பிள்ளைகளை உங்களுக்கு அனுப்புறோமே நீங்க எப்ப தாண்டி உங்களை நம்பி உங்க பிள்ளைகளை உங்க கூட சேர்க்க போறீங்க ஒரு கேள்வி இருக்குதான் இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாத வரைக்கும் ஒண்ணுல ஒரு நாள் வந்து கேட்டா தாத்மேகம் வந்திருக்காரு நான் நல்லா இருந்து உட்காந்து சிறப்ப கேட்கிறாங்க அவர் கேட்ட கேள்வியே ஒன்றும் இல்லை உங்க பண்ணி உங்க உங்க பொண்ணு எங்க படிக்குது உங்க பையன் எங்க படிக்கிறா எட்டாம் இருக்கார் காலம் இருக்கு அவருக்கு எங்க ஆசிரியருக்கு எந்த தயாரிப்புமே யாக்குமா இல்லை கஷ்டமா இருக்கு இவரா சார் நான் இப்படி என்ன கோலா இருக்கிறது சமூகம் அதான் எதிர்பார்க்குது இங்க பிள்ளைகள் எல்லாரும் வெளியே சேர்த்து விடுறாங்க நம்ம பிள்ளைகளை எப்பா இதுல நடந்து நியாயமான கேள்வி தானே நண்பர்களே இதை நாம பார்க்கணும் இப்போ ஒரு கேள்வி பிரதமர் மோடி அவர்கள் அவர்கள் எனக்கு ஆயிரம் விமர்சனம் நான் கேட்பா அரசியல் எல்லாம் பேச எனக்கு ஆசையே பண்றேன் எனக்கு அரசியல் பேசுறதுக்கு எனக்கு அரசியல் மேல அரசியல் பேசுறேன் அரசியல் பேசுறதுக்கு இங்க பேசிருக்கணும்னு அவசியம் ஆனா நான் தலைவர்கள் தான் கேள்வி மோடி தெரியும் ஜப்பானோடும் சீனாவோடும் போட்டி போட்டி சகல துறைகளிலும் நம் குழந்தைகள் முன்னேறி வர வேண்டும் அப்படின்றார் என்றால் அதற்கு நல்ல மாணவர்களை உருவாக்குவது அவசியம் படிப்படியா போறார் அதற்கு நல்ல மாணவர்களை உருவாக்குவது அவசியம் அடுத்த வார்த்தை சொல்றாரு நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல ஆசிரியர்கள் அவசியம் துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் நல்ல ஆசிரியர்களே இல்லை நாமளும் சில பேர் ஓட்டு போட்டுப்போம் ஆனா சொன்ன வார்த்தை துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் நல்ல ஆசிரியர்களே இல்லை அடுத்ததாக ரிப்போர்ட் கேட்கிறான் நல்ல ஆசிரியரே கிடையாது யாரோ தப்பா போட்டா நல்ல ஆசிரியர்களுக்கு மஞ்சள் இருக்கிறது மஞ்சள் இருக்குன்னு சொன்னாலும் இல்லவே இல்லைன்னு சொன்னாலும் ஒன்றும் தான் அப்ப என்ன சார் நம்மளையே சிறந்த மனிதம் நல்ல வாத்தியாரே சொல்றாரு அப்ப நல்ல வாத்தியார்ல கல்வினா என்ன கல்வியில கல்விதான் தோன்றுதல் கல்விதான் தோன்றுதல் தோன்றுதல் என்பது தோல்வி எடுக்கிற களிமண் இருக்குல்ல களிமண்ல தேவையில்லாததெல்லாம் வெளியெடுத்து போட்டு சொன்னா அது பேர் தோன்றுதல் தேவையில்லாததான் எடுத்து குடம் இருக்கு பேர் தோல்வின்னு பேர் அந்த காலத்துல பேர் தோல்வின்னு சொல்லுவாங்க தோல்வி எடுக்கிறதுனா அப்ப ஒரு மனுஷன் கல்வி என்ன ஒரு மனுஷன் வந்து தோல்வி எடுக்கணும் என்னத்தை தோல்வி எடுக்கணும் அறியாமை அச்சம் வெகுளி இருமாப்பு பொய்ப்பூரல் இந்த மாதிரியான விஷயம் இருக்கு பாருங்க குழம்பு கூறல் திருடுதல் களவாடுதல் அடுத்தது கொள்ளுக்கு ஆசை கொள்ளுதல் அடுத்தவரை தாவை வாழ்த்துதல் இது மாதிரியான குணங்கள் இல்ல அதை பூரா அள்ளி அள்ளி அள்ளி அள்ளி எடுத்து வெளியே சுத்தி இதுதான் கல்வியோட வேலை இதெல்லாம் தூக்கி வெளியே எடுத்துட்டோம்னா ஒரு குடம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல மனிதன் கிடைப்பாங்கிறது ஒரு அதை செய்ய அனுமதிக்கிறதா இந்த அரசாங்கம் அதை செய்ய அனுமதி எது நாம போராட இருக்கிறோம்னா எதிர போராட்டம் நடத்திருக்கோம் இந்நாள் நான் சொல்லுவதெல்லாம் என்ன இருந்தாங்க நான் ஒரு சங்கத்துடைய மாநில கொள்கையாளர் நான் ஒரு புதுசாக கட்டி வைக்கிற ஒரு சங்கத்துடைய ஒரு மாநில கொள்கையாளர் அதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு விடுதலை பண்ணதாக ஆரம்பிச்சிருக்கேன் கூட திருச்சி மாவட்டத்தை நாளாக ஒரு இருபது வருஷம் இருந்திருக்கு மாநிலத்தில் அப்போ ஒரு கூட எல்லாம் நாம என்ன பண்ணுறது இப்போ கேள்வி நாம ஒரு அறுபது பேர் கூடி இந்த சமூகம் இதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்கிற விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லை நான் ஏன் சாப்பிட்டு எட்டாவது திருச்சி நான் இருக்கான் தொடர்ந்து எழுக்கிறவங்க அவனுக்கு ரொம்ப கோபம் என்ன விஷயம் கேட்டுன்னா ஒரு நாள் மத்தியானம் ஒரு சாராட்டு சேர்ந்து நான் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் சாப்பிடல சிம்மாசன் குட்டியில தான் இவ்வளோ கொஞ்சம் இருப்பான் உட்காந்து வந்தான் சாப்பிட்டு வந்தா என்ன கேட்டா ஏன் சொல்லுங்க ஏன் சொல்லுங்க ஏன் சார் அப்படிலாம் கேட்கல ஏன் அப்படின்னா ரொம்ப போகும் கண்ணெல்லாம் சிவந்துட்டு போகணும் ஏன் சொல்லுங்க அப்படின்னா நான் சாப்பிட்டுருக்கேன் பக்கத்துடைய ஃப்ரெண்டுலாம் பார்த்துருப்பாங்கல்ல மாட்டினடா மாப்பிள்ள இருக்காங்க எல்லாரும் நின்றுச்சு அதுல ஒருத்தன் கையை நேரம் அங்க வந்து வந்தாங்க இவ்வளவு பெருசு பெருசு வந்திருந்தாங்க அப்படி தூஞ்சி அவனை கட்டி பிடிச்சி என்னடி பாப்பா என்ன கீழே வணக்கம் சார் என்ன கீழே உட்கார என்ன தெரியல நான் ஆறாம் கிளாஸ் போடுறீங்க இவளை இங்க நான்கீழாவது பாடம் எனக்கு புரியாம இருக்கிறப்ப ஆறாம் கிளாஸ் பாதையார் வந்தாரு சார் அது வேற ஒண்ணும் இல்ல இந்த காசு போடுறோம்னா என்ன பண்ணிட்டோம்னா அந்த காசு போடுறோம்ல ரெண்டு பிள்ளைகளுக்கு வெச்சு ரெண்டு பிள்ளைகள் தான் ஒரு சாலை போடுறோம்னு அதாவது ஒரு மூணு சாலை கொடுத்தோம்னா ரெண்டு வாத்தியார் கொடுத்து நடக்கும் வாத்தியார்கள் கொடுத்தாருல ரெண்டு குழந்தைங்க ஆறாம் கிளாஸ் குழந்தைங்க தானே கீழே உட்கார்ந்து ரெண்டு குழந்தைங்களை வந்து கீழே அது ஒரு கேட்டான் என்ன கீழே உட்கார சொன்னாங்க காமிக்க ராபை சார் வேலை காமி அப்புறம் காமி நான் சொன்னேன் கோடி கழிவு போ கொண்டு போடுறேன் அது வரைக்கும் போன வாசல் வரைக்கும் வாசத்துக்கு நீங்கள் என்ன கேட்கலாம் சும்மா வராங்க பெற்றுவாங்க பள்ளிக்கூடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஏழைகளை பார்த்து ஒரு ஆறாயிரம் கிளாஸ் டீச்சர் படிக்கிற ஒரு சின்ன குழந்தைன்னா சும்மா வராதிங்க பெற்ற தூக்கிட்டு வாங்க அந்த ஸ்கூல்ல நாங்கள் ஒரு டைரக்டரோட சிபாரிசோட ஒரு நானூற்றி எழுபத்தி மூணு மார்க்கு அனுமதி கேட்டுப்போம் நானூற்றி எழுபத்தி மூணு மார்க்கு ஒரு டைரக்ட் கல்வித்துறை இயக்குநர்கள் அதை போல அவர்கிட்ட சொல்லிட்டாங்க மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கு அவர் திருப்பி கேட்டார் மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்காம இருக்கீங்க நான் திருப்பி கேட்டேன் ஏன்னா நானூற்றி எழுபத்தி மூணு மார்க் கம்மியா எழுத கேட்டேன் இல்ல இல்ல நான் அப்பதான் எழுதுனேன் எஸ்ஆர்பி மாதிரி பள்ளிகள் பல மருத்துவர்களை உருவாக்கலாம் பல இன்ஜினியர்களை உருவாக்கலாம் அங்கேயும் அதிகாரிகளை உருவாக்கலாம் எங்கள மாதிரி அரசாங்க பள்ளிகள் தான் இது மாதிரி கங்குகளை உருவாக்கும் உருவாக்குவதற்கு ஏன் இருப்பான் மறந்து போய் போறோம் காலகட்டத்தில் மறந்து போய் போறியா இருப்பான் குழப்பறது ஒன்பதாவது மறந்து நீங்க நல்லா பாருங்க உமரா மகேஸ்வரி சாதன பொழுது உமா மகேஸ்வரியினுடைய ஒரு குழந்தை ஒன்பதாம் அப்படின்னா மகை மாதிரி அப்படிதானே ஒரு கல்வி குறைவாக எடலா அப்படின்னு ஒரு பிள்ளைய கொண்டு பாட்டு பாடுறதுக்குள்ள ஹெட்மாஸ்டர் என்ன வாங்கி அடையிறாரு குறைவான பாலிதாசன் எழுதுனதா முதல்ல பாருங்க அதெல்லாம் வேண்டாம் வன்முறை வேண்டாம் குறைவான இடனா முன்னாலே வன்முறை என்று ஒரு கணத்துல ஒரு குழந்தை கத்தி எடுத்து அம்மா நிகழ்த்த ஒரு ஆளுமையை சுத்தி கொள்றான்னு சொன்னா அவன் கையில எழுந்த கத்தி குடிச்சு நாம இப்ப இன்னொரு விஷயத்தை நான் பாக்குறேன் உன்னை தெரியுமா நான் இருப்பாட போய் பார்த்தேன் நான் இருப்பாட போய் பார்த்தேன் இருப்பாட்ட பேசுறப்ப நாங்க பேசுறோம் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறப்ப நான் போய் பார்த்தேன் அப்ப பேசுறப்ப நான் கேட்டேன் ஏப்பா நீங்க நீங்க ரொம்ப பாத்தியா டிவி எல்லாம் பாத்தியான்னு கேட்டேன் நம்ம பிள்ளை பார்ப்போம் அப்ப குழந்தை தான் நான் டிவியே பார்த்துருக்கேன் சினிமாவே பார்த்தது இல்லை டிவி சினிமாலாம் பார்த்துருந்தா கூட கொஞ்சம் நல்லா அழுகா இருக்காரு அந்த குழந்தை நீங்க எல்லாருமே உமா மகேஷ் எத்தனைக்கா உமா மகேஷ்க்கா நம்ம இருந்தோம் நூறு ரூபா பேரண்ட் போட்டோம் வெளிவரத்து கொடுக்கணும் எல்லாமே செஞ்சோம் அந்த குழந்தைங்க இருந்துச்சு ஆனா உமா மகேஸ்வரிக்காக அந்த சொல்ல கொலை செஞ்ச இப்பால் அழுதார் என்கிற விஷயத்தை இந்த சமூகத்தை நம்ம பதிவு அழுதார் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு அன்னைக்கு இங்க அந்த அம்மா காசு வேற காசு பசங்கள்லாம் வரணும் கொலை பண்றதுக்கு அந்த பையன் எப்போதுமே கடைசியா தான் வருவாங்க இருப்பான் எப்போதுமே கடைசி பையன் அன்னைக்கு முதல் ஆரம்பிச்சு முதல் ஆள் சொல்ல இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க என்ன முதல்ல மாறி இப்ப மாற அடிப்படி நடந்துட்டா பாருங்க இப்பான் முதல் ஆள் வந்தாங்க ஒரு இப்பான் அடிச்சு திருப்பி இப்பான் பார்த்து திருப்பி திருப்பி என்ன நீ முதல்ல இல்லை இதுதான் தெரியும் இப்படிதான் வரும் அப்படின்னு அந்த அம்மா அரவணைச்சு வைக்கிறேன் ஒரு கால் அவன் கட்டியாரம் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு உமா மகேஸ்வரி உயிரோட நம்ம யாருமே யோசனை பண்ணல அன்னைக்கு மட்டும் உமா வயசு ஊருக்கு மேட்டர் நீ தான் எல்லாத்தையும் மக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா குழந்தை இப்போ கேள்வி ஏன் உமா வயசு அப்படி சொல்லல ரொம்ப பேசுறேன் ஏதோ பேரு பேர் உட்காந்து கேட்டா நீங்க ரொம்ப வெளியே என்ன நீங்க ஏன் தம்மா தம்மா அவ்வளவு முரடா அவ்வளவும் அவ்வளவு வரக்குத்தனமான ஆளா நாம திருப்பி மனசாட்சியோட சொல்லுங்க எத்தனை பேர் நாம புன்னகையோட வளர்ந்து போயிட்டு ஒரு புன்னகையோட வளர்ந்து வெளியிடும் திருப்பிட்டே போக முடியாத காசு இல்லை போறப்பே நாங்க அது நாங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால எங்க இப்ப ஹெட்மாஸ்டர் மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க முன்னாடிதான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பத்து வருஷமா ஹெட்மாஸ்டர் இருப்பாரு பத்து வருஷமா ஹெட்மாஸ்டர் லீவ் யாரும் தெரியாம போறாங்க தீபாவளி தெரியாது அதனால தீபாவளியை பார்க்காம இருக்க இப்ப நிலைமை என்னன்னா எட்வாசத்துக்கு வாத்தியார் தெரிய மாட்டேங்குது அதிகாரி நம்ம நம்ம கேட்கிறேன் நம்ம புதுசா ஒரு கம்மி பண்ணி போட்டோம்ல அது ஜாஸ்தினா ஜோசியம் தான் கேட்கிறேன் நான் அப்புறம் கேட்கிறேன் தீபம் வேற சொன்ன ஜீவோ பேர் ஒரு சீவோ பேர் ஜீவோ பேர்லாம் தெரியுதுங்க வேலை பார்க்க டீச்சர் பேர் தெரியல நான் அப்பதான் சொன்னாரு நீங்க தான் பண்ணிருக்காங்க நான் எங்க இப்ப நாங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா பாட்டுங்க பாட்டு எனக்கு கூட லட்சமாயிட்டாங்க என்ன பண்றதுன்னா தோசை சொல்லியா மார்க் சொல்லியா பேப்பர் சொல்லியா ரோஸ் ஆர்டர் எடுத்துட்டு போனா வாத்தியார் உருவான வாத்தியாரா கேட்டு இந்த வேலை தான் பார்க்கணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டாலே டீச்சர் படிச்சு மனப்பாட பண்ணக்கூடாது மனப்பாட பண்ணக்கூடாது வாந்தி எடுத்து வேலை வேணும் புரியுற வரைக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படிதான் சொல்லிப்பாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா புரியும் ஒரு சீக்கிரமா மீட்டிங் கொடுக்காங்க நான் இங்க எத்தனை முடிவு நான் ஏன் மீட்டிங் சார் எழுதி வாங்க உங்க வாத்தியார் நாளைக்கு சாப்பிடும் போது யாரும் பாடம்லாம் நடத்தலாம் ஆப்டர் ரெக்கார்டா பேசுறேன் பாடம்லாம் நடத்தலாம் புரியுதோ புரியுது அதை பத்தி கவலைப்படாது கல்வியாட்டியா சொல்றதான் புரியுதா புரியுதோ அதை பத்தி தான் கவலைப்படாது எழுதினாலும் எழுதினாலும் எழுதினாலும் அப்படின்னு அந்த வார்த்தை நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறேன் ஆரே நாள் மணி இருக்கும் படிக்க கூட எழுது கூட தெரியாது அப்ப கூட ஒரு டீச்சர் அதுல வரிசையா உட்கார்ந்து படிக்க சொல்லியிருக்காங்க நான் எத்த முடியல நம்ம என்ன இளவு பயன்படும் எது படிக்கவே தெரியாத ஒரு இருட்டுல குழந்தைய ஒரு டீச்சர் படிக்க வச்சிருக்குன்னா நீங்க அந்த பொம்பளை எழுதிக்கலாம் வன்முறை அல்லவா குழந்தைங்க இருக்கிறவங்க வன்முறை அல்லவா அதுதான் செய்ய சொல்றேன் மனப்பாடம் சொல்லு என்றெல்லாம் கேட்கிறார்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிக்கலாம் நினைக்கிறேன் பேசலாமா பேசலாமா இப்ப நமக்கு ஒரு விஷயம் இருக்கும் இப்ப நான் ஒரு சொல்லிக் கொடுக்குறேன் நான் எனக்கு வந்து இதை எனக்கு சொன்ன ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்காதவர்கள் ஒருத்தர் சொன்ன கதையில நான் சொல்ல போறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம திருப்பூர் சுகாதாரம் பற்றி பாடம் நடத்தி நம்ம நல்லா நடத்துவோம் நாடகம்லாம் போடுவோம் திருப்பூருக்கு பிறகு என்ன சொன்னார் ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்காம எல்லாத்தையும் விட்டுருவோம் சோதனை போறாங்க நப்பாட்டாவா ஒரு கேள்வி கேட்கிறேன் அவர் என்ன சொல்றாரு மந்தே மாறுதம்னாரு அடித்தான் அப்படித்தானுங்க மந்தே மாறுதம்னாரு சொல்லாததால் அடித்தான் மந்தே மாறுதம்னாரு சொல்லாததால் அடித்தா மந்தே மாறுதம்னாரு சொல்லிட்டாய் ரொம்ப நமக்கு பெருசா வச்சுக்கிற காசு வந்தே மாதிரி அடிச்சான் வந்தே மாதிரி அடிச்சான் வந்தே மாதிரி செய்யல போறோம் இதெல்லாம் நல்லா என்ன சொல்றோம் வந்தே மாதிரம் சொன்னதுக்காக அதிகாரிகளை தியாகமாக என்று சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நல்லா தெரியலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்து பேப்பர்களை இணையதளத்தில் கிடக்க யாராவது தயவு செஞ்சு வாங்கி படிக்க அப்பதான் உட்காந்து அந்த வேலையை தான் இருக்கோம் அதுல ஒரு பெரிய இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இப்ப எல்லாம் நமக்கு ஆயிரத்தி எட்டு பாம்பே காலேஜ் இருக்கு வெஸ்டர்ன் காலேஜ் இருக்கு இப்ப நமக்கு இருக்கு அப்ப அந்த காலத்துல காலேஜ் யாரும் இருந்திருக்காரு காலேஜ் ஆட்ட கேட்டுல மழைக்கால கேட்டுல மட்டும்தான் அது என்ன கேட்டீங்கன்னா கொண்டபுரத்துல ஒரு மூணு கல்லா வச்சிருப்பாங்க அந்த கல்லுல உட்கார்ந்து இருந்துடும் அந்த கல்லுல உட்கார்ந்து இருந்தோம்னா அதுக்கு ஒரு சமூகம் இல்லையா அந்த சமூகத்துல இருந்து ஒரு நாள் ஒரு தட்டுக்கூடையில அந்த மனத்தை அறிவிட்டு போவாங்க நான் பார்த்துருக்கேன் அப்ப என்ன இருக்குன்னா என்ன தட்டுக்கூட இருக்குல்ல தட்டுக்கூடையில ஒரு கிண்ணல் ஒரு பாத்திரம் ஒரு டப்பா இருக்கும் அந்த டப்பால அடுப்பு சாம்பல் மனுஷன் இருந்த மரத்தின் மீது அந்த சாம்பலை கொட்டி அதை அப்படியே வரட்டி எடுத்து அப்படியே தட்டுக்கூடையில வச்சு தலையில வச்சுட்டு போகிறேன் நம்ம அப்படியே அந்த மனித மகன் முகத்துல எல்லாம் வழியும் இந்த கையில வலிச்சு விடும் இந்த கையில வலிச்சு விடும் இந்த கையில வலிச்சு விடும் ஒரு பையன் ஏட்டா இருப்பேன் மலம் வந்து மலம் பண்ணி செல்லுகிற பொழுது முகமெல்லாம் படியும் மலத்தை என் அம்மாய்க்கு எந்த கை இடது மலத்தை தொடர்பு இடது கை என் அம்மாய்க்கு ரெண்டு கையுமே இடது கையடா என்று கேட்டான் நான் தூத்துக்குடியில பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்த வீட்டுல இருந்தேன் அதை இந்த காய தமிழ்நாடு காய காட்டுறதுக்காக ஒரு சம்பளம் வேண்டாம் கதவை கட்டோட கதவை தொடர்ந்து நிற்கிறான் நம்ம கிடைக்க அப்படியே அவர் பார்த்துட்டே அவங்க ஆரம்பிச்சோம் வந்தவங்க போய் தொடங்குற தொகை அப்படி ஆரம்பிச்சேன் நீங்க வந்து என்ன அப்படின்னா திருப்பி கடை அப்படியே பார்த்துக்கலாம் பார்க்கலாம் கடைசியா கேட்டுக்கலாம் கடை அப்படியே திருச்சி இவர் புரியணுங்கிற பார்க்கல ஒரு என்ன அப்படின்னு இருக்காங்க நிர்வாக வர அப்படின்னு என்ன அப்படின்னு இருக்காங்க ஒரே ஒரு வார்த்தையை பார்க்க ஒரே ஒரு தவிர வந்தே மாதிரி சொல்லுது அவன் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அல்ல நடத்த வரலாம் அல்ல மாட்டேன் போய் மூணு நாளா மனம் நடத்தி இருக்கிறதா நாலு நூறு வேலைக்காரன் அஞ்சு காரியமான முடிவாங்க காரியமான எவ்வளோ பெரிய காரியமான தொடர்பு அதிகாரமே சொல்றேன் காரியமானத்தை கொடுப்பாங்க அந்த அம்மா இந்த யோசனை பண்ணி பாருங்க வந்தே மாதிரி சொன்னாதேன்னு அனுமதி கரெக்டா ஏய் இந்த மாதிரி சொன்னான் இப்ப முதல் முறையா ஆளாவன படிக்காது பள்ளிக்கூடத்துக்கு மழை நேரத்தில் கூட ஒழுங்காது எங்க அம்மாயி அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கா என்ன கை பகல் வச்சு எக மிக அவ்வளோ திமிர் வந்துச்சு எனக்கு காலத்துல சும்மா அப்படின்னு அது சொல்லிருக்காது கிடையாது சொல்றது அது சொல்லிருக்காரு பாருங்க வந்தேவாதம் சொன்னதுக்காக உதவாழ்கிறத பாடம் நடந்தது சமூகத்துல எழுத படிக்க தெரியாத சமூகத்து மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பந்தய மாவட்ட சொல்ல சொல்லி நாம வருஷம் பாத்தீங்களா அதை சொல்லி பாருங்க மூணு விஷயம் தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி இந்து பேப்பரையாவது ஒரு இளைஞர்கள் கண்டு தான் பாருங்க மூணாவது இருந்தோம் என் பார்பர் ரெஃப்யூசஸ் டு அப்படின்னு என் பார்பர் ரெஃப்யூசஸ் டு அந்த தூத்துக்குடி மாவட்டத்து கலைக்கு பெரிய ஏற்படும் பெரிய விஷயம் நாம இந்த ஒரு ஏதோ ஒரு பயிற்சிக்கோ ஏதோ ஒரு நடத்துக்கோ நாம சில விஷயங்களை விட்டுறலாம் நாம எத்தனை பேர் எனக்கு தெரியல மனசாட்சியோட பார்த்தோம்னா ஒழுங்கா படிக்காத பிள்ளைங்க என்ன சொல்லுங்க மாற்றாங்க நேற்று பார்த்தாதான் நேற்று பார்த்தாதான் ரெண்டு இங்க இருந்து மவுண்ட் ரோடு வரைஞ்சிருக்கிறது போட்டுட்டு வாங்க சொன்னா எத்தனை பேர் உயிரோட மவுண்ட் ரோடு போக முடியும் இவ்வளவு சேவ் பண்ணிட்டு இந்த பெஞ்ச் இருக்குல்ல பெஞ்சில் போய் காய்க்கு முன்னாடி கால் மேல கால போட்டு தினசரி பேப்பர் இருக்குல்ல பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு கேட்டுக்கிறேன் ஏ வேண்டாங்க தமிழ்ல கேட்டுக்கோட என்னடா தமிழ் பேப்பர் ஏய் வந்து தேவைப்பட மாட்டேன் வர என்ன வந்தே வாங்க சொல்ல மாட்டேன்னு கேட்டா மாட்டேன்னு இந்த வரலாறு நம்ம தேடி பாடம் நம்ம சமூகம் எதிர்பார்க்கிறது இன்னொரு விஷயம் நகரம் ஒரு நகரம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நகரம் இருக்குது எனவே உட்கோட்டை உட்கோட்டை ஒரே ஒரு தான் தமிழ்நாடு ஜெயமோதன் பக்கங்கள் சரிங்களா இப்ப சரியா சொல்றீங்களா உட்கோட்டை ஒரே ஒரு கிராமம் தான் பூமிக்கு உள்ள இருக்கிற ஊர் எத்தனை வருஷங்கள் நம்ம மகஜலாராய் மரப்பாடு இருந்தே நம்ம ஊர்ல உள்ளது இல்லை உங்களை மாளிகை கேட்டால் உங்களே சொல்லுவோம் ஜெய் கொண்டது இல்ல கங்கை கொண்ட இல்ல கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போய் சாமி கொடுத்து கொண்டது கங்கை கொண்ட ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் நடந்தா வரும் உட்கோட்டை நம்ம யாருமே பிள்ளைங்களை கூட்டு போயிருக்க மாட்டோம்னா நம்ம சமூகம் அதை எதிர்பார்த்திருந்தார் என்னுடைய நான் கல்வியில இருந்து முதல் முறையா வாசகர் தலையகம் கொண்டு வந்தாங்க வாசகர் தலையகம் கூட ஏழெல்லாம் முதல்ல வந்தாங்க எப்ப நான் எழுதுனா எதை எழுதுனாலும் போடுறேன் போடுறத தாத்தாங்க போட்டேன் உப்பதேசம் உப்பதேசம் ஒன்று ஏன் அந்தாங்க வேண்டியதில்லை ஏன் அந்த ஆசிரியர் ஆசிரியர் நம்ம எங்கேயே கூட்டு போறவங்க உட்கோட்டை கொள்ளுங்க சார் முதல்ல எப்படி இருக்கும் நமக்கு யாருக்குமே தெரியாது நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் முகஜதாரா இருக்கு ஹரப்பா இருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் ஆனா என்ன விஷயம்னா முகஜதாரா எப்படி இருக்கும் பூமிக்கு சொன்ன மாதிரி போருமா உட்கோட்டைக்கு போறோம்னா முகஜதாரா எப்படி இருக்கு நம்ம காதலிங்க அப்ப இது மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லிக்கிறதும் எதிர்பார்க்கிறாங்க நண்பர்களே ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மூணு விஷயங்களை சொல்லணும் ஒன்று நமக்கு வந்துட்டு உணவு போல் எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இடம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அது ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டத்துல அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு போறாரு அந்த கூட்டத்துல என்னன்னா மாத நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த குறைகள்லாம் இல்லை அந்த குறைகளை எல்லாம் ரெண்டு ஒருத்தர் அவர் எந்த சொல்றது ஜாதி தராம நான் மலை சமூகத்துக்கு பிரதிநிதியாக வந்திருக்கேன் எனக்கு ரெண்டு பேர் அது மலையதா மண்ணதா அப்படின்னு கேட்க ஒரு கோரிக்கை நாங்கள் சிவனையும் பெருமாளையும் சேர்க்கிறோம் இரண்டாவது நாலாம் நாலாம் கிளாஸ் இருக்கு நல்லா கவனிக்கல நாலாம் கிளாஸ் பெருசாலாம் படிச்சுக்க நாலாம் கிளாஸ் வரைக்கும் மாவட்டம் அது விழா தெரிஞ்சுக்கிறது நாலாம் கிளாஸ் வரைக்கும் நான் பேச ஆசைப்படுறேன் இப்ப இருபத்தி எட்டு வருஷமா நான் மருந்தாள் குழந்தைங்க பாடம் இருபத்தி எட்டு வருஷமா இருக்கு வர வர வர வர வர குறைஞ்சிட்டே வந்து இந்த மூணு வருஷத்துல எனக்கு வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்கு இந்த வருஷம் கேரண்டை போன மாதம் எட்டுல இருந்து ஆறு நூறு பிரக்காரம் உங்களுக்கு கணக்கடி ஆறு நூறு பிரக்காரம் ஆறு நூறு பிரக்காரம் வேலை ஆறு நூறு பிரக்காரம் திருத்தலான்னு திருத்தல பிரியங்கா என்கிற ஒரு மாதிரி அவன் பேர் தப்பா சிப்பா இருக்கு தப்பா இருக்கு இடி கம்மியா இருக்கு இடிக்கு மேல கிடையாது போடுது टोटल तो पैरल लिया भी नोट कहने के चला आगे आएगा मैंने पैरल लिया भी सर इधर सर इधर ये जो बनते हैं नंबर दो लगा ये सेवा माध्यम है ये लोग क्या बात इनकलाब எழுபத்தி ஆறு மார்க் டோட்டல் எவ்வளவு மார்க் எடுத்து நூத்தி எழுபத்தி மூணு இவ்வளோ மார்க் நான் சொல்ற மார்க்ல ஒன்று ரெண்டு கூட குறைச்சிருக்கலாம் எழுபத்தி மேல நூத்தி எழுபது மேல நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன் எல்லாரும் சொல்றாங்க எழுபத்தி எட்டு மார்க் எழுத பிறகு எழுத படிக்க தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி இப்படி பார்த்தோம்னா நம்ம சராசரி எழுத படிக்க தெரியாத குழந்தைகளே டென்த்ல எழுபத்தி எட்டு மார்க் வாங்க வைக்க முடியுங்கிற ஒரு கல்வி தருவதுங்கிற ஆண்களும் பேருந்து கூட தெரியுறாங்க எவ்வளவு பார்த்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் உடனே ஹெட்மாஸ்டர் சொல்லிட்டு எனக்கு நான் லீவ் அவங்க அப்படிதான் கேட்டோம் ஏன்னா அவருக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதே நான் சாப்பிடுறேன் அவர் சொன்னாரு நான் லீவ் போடுறேன் அடுத்த நான் பேருந்து அப்படின்னு கேட்டேன் எல்லாமே இந்த கோபம் என்பது எங்கிருந்து வருதுன்னா நான் பெரியாத சின்ன அப்படிலாம் கிடையாது அடுத்தது விஷயம் அதிருப்திக்கா சுந்தரமூர்த்தி ஒரு இங்கிலீஷ் கேட்டி சொன்னாங்க யாரு நீங்க ஏங்கா சொல்றாங்க இளவரசை தேவை வச்சிருக்காங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க அந்த லிஸ்ட தான் வச்சு தேவை எல்லாம் பேர் தப்பா ஏன்னா இவங்க உண்மையே தெரியுமா அப்படின்னு ஏன்னா அப்படின்னா லிஸ்டத்துல கேட்கல லிஸ்டத்துல கேட்கல எழுத சொல்றேன் சார் இப்ப என்ன ஆயிரம் கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற லிஸ்டத்துல பண்ண வேண்டியதில்லை அது சொல்றான் ஏஎஸ் எஸ்ஏஇஎஸ் அசாசம் இருக்கு அதை பார்த்தா வயலன்ஸ் இந்த அசாத் அந்த வயலன்ஸ் நம்ம படிக்கிறது கம்ப்யூட்டர்லாம் வந்து இருப்பாங்க இணையத்து இணையத்து ஒரு விஷயம் இருக்கு கூகுள் வந்து இணையத்து கொடுத்துருச்சுல அந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க வாத்தியாரு அவன் அப்படியே அவர் இணையத்தை பொம்மையா பாக்குறான் ஏழு ஏழு ஏழு இருக்குல்ல அப்படி இருக்கு அப்படி அப்படி அப்படி அப்படின்னு விவரத்தை பின்னாடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மள அறியாமே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பகிர்ந்ததுக்காக தான் எடுத்துக்காட்டு நீங்க இப்படி ஒரு விஷயம் பேசுகிறேன் எடுக்குமா இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் இது ஒரு கேள்வி எடுக்குமா எங்க படிக்கிற பிள்ளை இங்கிலீஷ் பார்த்து வந்துருவானா பக்கத்துல எட்டாயிரம் பிள்ளைங்க இருக்கா எட்டாயிரம் பிள்ளைங்க இருக்கா அங்க ஒழுங்கா படிச்சுட்டு வருவானா அவனுக்கு எழுத படிக்கிறாரு தெரியுமா நீங்க நல்லா கேளுங்க இவங்க படிக்க சொல்லி கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முப்பதாம் கிளாஸ் பாடத்தை நடத்த மாட்டாங்க பத்தாம் கிளாஸ் பாடத்தை ரெண்டு வருஷம் நடத்துவாங்க பதினொன்றாம் கிளாஸ் பாடத்தை நடத்த மாட்டாங்க பன்னெண்டாம் கிளாஸ் பாடத்தை எத்தனை வருஷம் நடத்துவாங்க ரெண்டு வருஷம் நடத்துவாங்க அதை படிச்சு வரணும் சார் நாளைக்கு ஒரு தேர்வுக்கு போறப்ப அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் ஒன்னாவது கிளாஸ் படிக்கிறதுனா யார் சார் வேலைக்கு போவான் அங்கதானே போவான் அப்ப இந்த குழந்தை வேலைக்கு போவாங்க கேள்வி கேட்டா இந்த இந்த பள்ளிக்கூடத்துல எந்த குழந்தைங்க படிக்க வருது அந்த பள்ளிக்கூடத்துல எந்த குழந்தைங்க படிக்க போகுது பாப்பமா சாதியாலும் பொருளாதாரத்தாலும் கூடிகளும் மேட்டுக்கூடிகளும் மந்தியதரவர்களும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும் அன்னார காசிகளும் உடச்சி படைக்கிற உழைக்கிற வர்க்கமும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வருது அப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வருகிற உழைக்கிற வர்க்கம் ஒரு ஒரு வருஷத்துக்கு இருக்காது சார் பத்து வருஷத்துல இருக்காது சார் இருக்கா வேலையே எதுக்கு அமைச்சிட்டாங்க அப்ப கேட்பான் எழுத படிக்கவே தெரியல இவனுக்கு எப்படா வேலை கொடுக்குறதுன்னு கேட்பான் அப்ப இதை கேட்பாங்க நானூத்தி எண்பது பாருங்க எதுவாக இருந்தாலும் எழுத முடிக்க தெரியல அப்ப இது திட்டமிட்ட சாதிக்கிறதுக்கு நான் எழுதுறது என்கிற உண்மையை நான் எழுதுகிறேன் இன்னொரு விஷயம் பத்து மணிக்கு இல்ல பள்ளிக்கூடம் பத்து மணிக்கு தான் ஒவ்வொரு மனுஷனும் சட்டம் பண்ணாங்க அதோட விளைவு என்ன நடந்தது டாப் அவுட் ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு அவங்க நினைச்சாங்க வாத்தியார்களை பணி வாங்கலாம் எல்லாம் சொன்னாங்க வாத்தியார் சொல்லிட்டு வாங்கலே சம்பளம் ஒன்பது மணிக்கு வர மாட்டியா நம்மள பார்த்து கேட்டோம் நாங்க வருவோம் அதான் என் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க குறைஞ்சான் நூறு பிள்ளைங்க அந்த வருஷம் வந்து நூறு பிள்ளைங்க டாப் அவுட் ஆகுது பக்கத்துல இருக்கணும் எப்ப உங்க ஸ்கூல்ல டாப் அவுட் இருக்காங்க எங்க ஸ்கூல்ல எழுபத்தஞ்சு பேர் டிராப் அவுட் பொறத்தாக்குடி போன் பண்ணி கேட்டா அங்க ஒரு எழுபத்தஞ்சு பேர் இல்லை எல்லா ஸ்கூலையும் நான் போடுறாங்க ஏன்னா பள்ளிக்கூடத்து நேரத்தில் முன்னாடி கிடைச்சா ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரல என்று கேட்கிற பொழுது நண்பர்களே உண்மை தெரிஞ்சு யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வரல யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு பார்க்கணும் பாஜக பணக்காரர் ஒன்பது மணி அவர்கிட்ட நாலரை மணிக்கு டியூஷன் கிளம்புறாரு ஒன்பது மணிக்கு பள்ளிக்கு மாட்டானா இல்லை அதனால எல்லாம் பள்ளிக்கு என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா இன்னும் சொல்லுகிறேன் நண்பர்களே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை ரொம்ப பிள்ளைங்க குழந்தைங்க என்ன காரணம் பத்து மணிக்கு கல்லூரி இல்லை எல்லா ஊர்லயும் ஒன்பதரை மணிக்கு கற்று பிறப்பு இந்த டவுன் இருக்கும் கவர்மெண்ட் பஸ் ஒன்பதரை மணிக்கு பிறப்புங்களா அதில் பிறப்பு எல்லா குழந்தையும் பத்து மணிக்கு ஸ்கூல் போறாங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்பது மணிக்கு ஸ்கூல்னு சொல்லிட்டான் ஒன்பதரை மணிக்கு பஸ் குழந்தைக்கு கொடுத்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சில குழந்தைகளுக்கு நாங்க படிப்பை தர மாட்டோம்னு சொல்லாம நான் என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா படிப்பாளர்கள் தராம போகிறேன் எப்படியாவது ஒரு சூழல் இருக்கிறது ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரே நண்பர்களே நான் மொழி குறித்து நான் எல்லா மொழியும் படிக்கணும் மலையாளம் தெரியும் கணக்கு இல்லை எல்லாமே படிச்சு நம்மள எங்க வீணாக்குனாங்கன்னு கேள்வி முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஹிந்தி தெரியலன்னா ஹிந்தி தெரியாதனால தான் வேலை இருக்குது ஹிந்தி படிச்சா இந்தியாவுக்கு தான் வேலை இருக்குது சொன்னாங்க கேள்வி அப்புறம் சொன்னாங்க கொஞ்சம் திரும்பி வந்து இங்கிலீஷ் தெரியாதனாலதான் தமிழ்நாடு முன்னாடி போயிடுச்சு இங்கிலீஷ் தெரிஞ்சு உடம்பு கூட அப்படி வேலை பார்க்கறாங்க நான் பார்த்தேன் கேள்வி கேட்டேன் நான் கன்ஃபார்ம் பண்ணல லண்டன்ல வேலை பார்க்கிறேன் நண்பர்களிடம் கேட்டேன் லண்டன்ல இருக்கிற பிச்சைக்காரன் என்ன மொழியில பிச்சை கேட்கிறான்னு கன்ஃபார்ம் பண்ணும் எல்லாரும் சொன்னாங்க எங்க ஊர்ல எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் பிச்சை கேட்பாங்க அப்பதான் நான் கேள்வி கேட்டேன் ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல நீ சொன்ன இங்கிலீஷ் தெரிஞ்சு அப்படியே நான் சொல்றேன் இங்கிலீஷ் தெரிஞ்சு அப்படியே நான் பிச்சை கேட்கிறான் இந்த மொழியிலே ஒரு விஷயம் இல்லை என்கிற விஷயத்தை ஆசிரியர்கள் உணர்ந்து கொள்வதும் மக்கள் நல ஊழியர்கள் பதிமூணாயிரம் பேர் வேலையில் இருக்கிற பொழுது அது குறித்து கொஞ்சமும் அக்கறை இல்லாம நாம இருந்தோம்னா நான் சோர்த்து படி இல்லாம செத்துக்கிட்டாங்க சோர்த்து எடுக்கணும் கதை வாங்க குழந்தைகளை மக்கள் நல பணியாளர்களுடைய குழந்தைகள் படிப்பை நிறுத்தி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு அது குறித்தெல்லாம் நாம் அக்கறை கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு பேர் பேரதிகமாக பாதிக்கப்பட இருக்கிற ஒரு சமூகமாக நான் பார்க்கிற சமூகம் ஆரம்பிச்சேன் கை உடனே நீங்க இல்லையா முடியாதா பின்னாடி ஆஹ் முப்பத்தி நாலு வயது மதிக்கத்தக்க ஒரு ஐம்பத்தி நாலு இருந்து ஐம்பத்தி வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தலையாசிரியரை ஒருவர் இதனாலே மற்ற தீவிரமாரெல்லாம் இல்லை கொடுக்கல அவரோட வாழ்ந்தாடி வார்த்தை புத்தகத்து கொடுக்கலன்னா வாழ்ந்தாடிவேன் அப்படியே என்கொயரி சொன்னாக்கா சொன்னாங்க ஆனா அவங்க எந்த ஒரு நடவடிக்கை அவங்க வேலை அது போறப்ப சொல்லிட்டு போறாங்க சொல்லுவார் என்ன ஆயிடுச்சு கேட்டீங்க நான் கூட முக்கால் மணி நேரம் பேசுறேன் அதுக்காக நிமிஷம் முடிச்சிடலாமா கேட்கிறேன் மிச்சம் ஒன்றரை மணி நேரம் பேசுறேன் நான் ஒழுங்கா சொல்லுவேன் கரெக்டாக ஒன்பது மணி ரொம்ப நாள் வந்து ஒன்பது மணி ஒன்பது மணி லேட்டாக இறுதியாக இறுதியாக உலகத்திலேயே தமிழ்நாட்டில் வாசிக்காத ஒரு சமூகம் இருக்கும் என்று சொன்னால் அது ஆசிரியர் சமூகம் என்கிறோம் சொல்றப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க என்ன பேசிக்கிறோம் சொன்னாங்க கலெக்டர் சொன்னாங்க கலெக்டர் சொன்னாங்க வாத்தியார் எல்லாம் படிக்கிறது இல்லை பத்து வருஷம் ஆச்சு படிக்கிறது பத்து வருஷம் உட்காந்து உட்காந்து நாம எழுதுறீங்க அப்படின்னு வாதியார் அவர் நல்லா பேசுறேன் எங்களுக்கு நாம எழுதுறீங்க நீங்க போன வாரம் என்ன நேரா கேள்வி கேட்கணும் சார் இப்போ அதான் இல்லை அப்படியே நேரா கேள்வி கேட்கணும் என்ன பிரச்சனை எல்லாரும் இதே வெளியில நான் கலெக்டரில் பார்க்குறேன் சார் நாலு நிமிஷம் நாலு நிமிஷம் இன்னைக்கு என்னென்ன கேட்கணும் இந்து நீ படிக்கிற எல்லாரும் சேர்ந்து அவர் சொல்றாரு கடைசியா கலெக்டர் வார்த்தை பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் நரேஷ் அவர் சொல்லி ஆசிரியர் படிக்காமல் போனால் அந்த சமூகம் ஒரே ஒரு விஷயத்தில் சமூக மக்களும் எதிர்பார்ப்பதாக அப்பைக்கிறேன் ஒரே ஒரு வரிதான் நான் அப்பைக்கிறேன் பாரதி எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்னன்னா பட்டு புதினங்களாமோ அது பாய்ந்து விளக்கு விரும்பிய சார்ந்து மற்றும் இருந்தளித்தாலும் அதை மதியாத உணர்வுகள் மாறுக்கப்படணும் இந்திரன் நச்சிரம் ஒரு பால் அதில் எங்கள் குழுக்கள் இளம்பிலை ஒரு பால் சொல்லி போன பாருங்கள் தேர்தல் உடையாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரங்கநாதன் கவிதை தேர்தல் இந்தியா என்னடா சொன்னா இந்தியர் வச்சிர ஒருபால் அது எங்கள் துடுக்க நிலவரை ஒருபால் தேசக்கூடிய வைக்கிறா ஒரு கோடியில இந்திரனோட சிலையை இந்திரனோட படத்தை வை இன்னொரு பக்கத்துல சிலையை வை இந்தியா உடையாது அதனால அது ஜனநாயகம் பத்தியா ஜனநாயகம் சாரி சொல்றேன் ஒரு பாட்டு சொல்றோம் தீர்த்தக்கரையிலே மூளை செங்கல் தோன்றதிலே பார்த்திருந்தால் வருவேன் இல்லாமலே பாண்டியோடு என்று சொன்னால் வார்த்தை தவறிவிட்டாய் அடிக்கணும் பாத்தீங்கன்னா ஆம்பளம் வேண்டும் வந்து பாட்டு பாடுறாங்க பொம்பளம் பிள்ளைங்களுக்கு தான் அந்த முக்கியமானதான் கலந்து பாத்துருக்கீங்களா நம்ம கிழக்கு அண்ணா கொடுத்தா அந்த ஃபர்ஸ்ட் பேஷன் வாங்கி கொடுக்கிறாங்க அதை நான் ஒரு வயசு ஆல்மோஸ்ட் ஏழைக்கு எழுத்தறிஞர் படிப்பு சொல்லித்தரது இல்லை திட்டமா யாருக்கு சொல்லி தரணும்னு சொல்லுவாங்க ஆளுங்கோ ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அதனாலதான் நம்ம பாருங்க மகாபில் அந்த புத்தகம் இருக்காங்க கிளவிய ஒரே ஒரு வடிக்கிறோம் கிளவி மேலே ஒரு கிளவியணும் ஆகவே இல்லை வேதாளம் சேருமே வெள்ளரிசி பூசுமே தெரியும் வேதாளம் சேருமே வெள்ளரிசி பூசுமே பாதாள மூலி படருமே மூதேவி வந்து அமர்வனே சேர குடிக்குதுமே மன்றோரும் சொன்னார் படையினார் கிடைக்காது மேடையில மயக்கிற சிசு ஒரு பொய் சொல்லுங்க அவங்க வீட்டுக்கு வேதாளம் வருவோம் வெள்ளரிசி பூப்பு இதெல்லாம் செய்யும் சொல்லி போறோம் அதுக்காக கூட எனக்கு மொத்தமாக சொன்னார் இருந்தாலும் ஒன்றாம் மட்டுமல்ல பிஹெச்டி மாணவர்களுக்கு டிசிசிக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர்களுக்கும் நம் சமூகம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறதே என்கிற ஒரு ஒற்றை விஷயமே ஆசிரியர்களுக்கு சமூகம் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி இதெல்லாம் சொன்னதுதான் ஒரு சின்ன ஒரு பகுத்தலுக்காக ஒரு என்ன நான் இந்த ரொம்ப வெளிப்படையா பேசுறேன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு கூட்டமா இருக்கு நீங்க வந்து ஏன்னா எல்லாரோட கண்ணி நான் பார்த்துருக்கேன் மீட்டிங் ஒரு ஆயிடுச்சு நிறைய பேர்த்த இந்த கூட்டமே போய் நான் ஒரே ஒருவருக்கு ஒரு அரை மணி நேரம் பார்த்துருக்கேன் என்ன இருக்கு அவங்க ஆக்டிவா இருக்காங்க என்ன சிக்கல் கேட்டா இந்த கூட்டத்தை இது அப்படி சொல்ல இந்த கூட்டத்தை ஒரு ஆசிரியர் கூட்டம் எல்லாருமே நான் கூட எல்லாருமே ஆசிரியர் ஆனா இந்த ஆசிரியர் கூட்டத்தை என்னோட பெற்றோர்கள் சொல்றாங்க வயிற்றுல இருக்கிற அன்னைக்கு கொண்டு வரதும் சொல்றாங்கல்ல நண்பர்களே எனக்கு அது இருபது நிமிஷத்துக்கு தானே விஷயத்திலிருந்து மாற்றி எடுப்பதற்கு எனக்கு இருபது நேரம் இருபது நிமிடம் சொன்னாங்க ஒரு ஒரு தவமாய் எனக்கு இவ்வளவு அக்கறையோடு இருக்கிற ஆசிரியர் குடும்பங்களை என்பால் இருப்பதற்கு இருவர் ஊடகத்தில் சொன்னார் மாணவ சமூகத்தை இந்த சமூகத்தை நம்பால் இருப்பதற்கு நாம் என்ன பாடு பாடுபட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டும் அதற்கான ஆயுதத்தோடு இருக்க வேண்டும் என்றும் வேண்டும் வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன் எழுத்தாளர் பாவையில் ஆசிரியர்கள் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கணும் ஒரு பேசியிருக்கோம் அது ஆர்வம் இருக்கிறவங்க நல்லா கவனிக்க அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து அவர் சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மோ கணேசன் நான் புதிய தலைமுறை கல்வியில் ஆசிரியராக கிடையாது பத்திரிகையாளராக இருக்கும் உதவி ஆசிரியராக இருக்கேன் அவர் ஆசிரியர் என்பவர் மாணவி அவருக்கு எனக்கு முன்தளத்தில் அது அவர் வந்து அன்பு மீதியார் அப்படி சொல்லிட்டாரு எழுத்தாளர்கள் பார்வை நான் எனக்கு வயசு சொன்ன மாதிரி அவர் ஐம்பத்தி சொன்னாரு எனக்கு முப்பத்தி நாலு ஆகுது இது என்ன எழுத்து ஆ இது என்ன எழுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்ததன் மூலம் தான் நான் இந்த நிலைமைக்கு இங்கே இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அதற்கு காரணம் எனது ஆசிரியர்கள் முதற்கன் அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் உங்க முன்னாடி இருக்கிறதுக்கு என்னுடைய அத்துணை ஆசிரியர்கள் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் நிறைய ஆசிரியர்களை சந்திச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள் அதாவது வெளிச்சம் எங்க படகுதோ அந்த மேடை சேர்த்தாலும் நல்லடா